குறிப்பிடுவதற்கு முன்பு أول بيت وضع للناس للذي بمكة مبارك وهدى للعالمين என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் அல்லாஹுடைய மாளிகை அல்லாஹு தாலா அதை கண்ணியப்படுத்துமாறு அதை முன்னோக்கி தொழுமாறு ஹஜ்ஜுடைய கடமைகள் வைத்தில் அதேக் தவாஃபினூடாக அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் அந்த சபா மர்வாவை அல்லாஹ் அத்தாட்சிகளாக மாற்றிருக்கிறார் கண்ணியமானவர்களே سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى என்பதாக அல்லாஹு தாலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை ரசூசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய இரா பயணத்தை அந்த அதிசயமான அந்த நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தினார் ரசூசல்லாஹு அலைவசல்லம் மதீனா முனவராவுக்கு வந்து மதீனாவுடைய சூழலில் நபி அவர்கள் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கும் பொழுது முதல் முதலாக குபாவில் இறங்கினார்கள் குபாவில் ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டது மதீனா முனவராவும் குபாவும் வெகு தூரத்தில் இல்லை இன்றை மஸ்ஜிது நபவி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மஸ்ஜித் எத்தீம்களுடைய சொத்தாக இருந்தது அவர்கள் அதை அல்லாவுக்காக கொடுக்க முன் வந்தார்கள் நபி அவர்கள் வேண்டாம் நான் இதற்கு பணம் தருவேன் என்று விலை கொடுத்து அதுக்கு வாங்கினார்கள் அல்லாஹுடைய அந்த மாளிகை கட்டப்படும் சந்தர்ப்பத்தில் கல்லை தானாக சுமந்து அந்த மசிதை அல்லாஹு அலைவ செல்லம் சிறப்பாக கட்டி முடித்தார்கள் அல்ஹம்துல்லா காபத்துல்லா வைத்துல் முகத்தேஸ் முகத்தஸ் மசிதுல் அப்சா என்ற இந்த அல்லாஹுடைய மாளிகை அல் மசிது நபவி அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய பத்து வருடத்தை மிக சிறப்பாக கழித்து உலகத்துக்கு முன்மாதிரியான ஒரு சென்சரை ஒரு அடிப்படையான இடத்தை ரசூசல்லா அலி செல்லம் கட்டி அதுதான் அல் மசிது நபவி இன்று வெளித்தோற்றத்திலாலும் உள்ள அலங்கார அலங்காரத்தினாலும் மிக சிறப்பாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா மூணு பெரும் பாக்கியங்களை உலகளாவிய முஸ்லிம்களுக்கு நசிபாக்கியிருக்கிறார் எப்படி உலகத்தில் உள்ள இந்த மூணு சிறப்பானதோ உலகத்தில் இருக்கும் அனைத்து மசிதிகளும் சிறப்பானதுதான் அல்லாஹுடைய மாளிகை அண்ணல் மசாஜிதலில்லா மசிதுகள் அனைத்தும் அல்லாஹுக்குரியது இது அல்லாஹுடைய மாளிகை இது அல்லாவுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து இதில் யாரும் கையடிக்க முடியாது அல்லாவுக்காக கொடுத்து விட்டேன் வக்கப் செய்து விட்டேன் என்று எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் உலகத்துடைய மன்னர்களாக இருந்தாலும் அல்லாவுக்காக கொடுத்து விட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு அதை திருப்பி எடுப்பதற்கு எந்த சக்தியும் உலகத்தினால் அதுக்கு கொடுக்க முடியாது அல்லாவுக்காக கொடுத்து விட்டால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதில் யாரும் கையடிக்க முடியாது அதில் ஒரு சாரளவு ஒருவர் கைய போட்டாலும் தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய உயிரையும் அழிவில் ஆக்கிக் கொள்கிறார் என்பதில் சந்தேகம் கிடையாது யார் அனாதைகளுடைய சொத்தை எத்தீம்களுடைய சொத்தை ஆஃபன்களுடைய அந்த பொருள்களை அபகரிக்கிறார்களோ ஏதோ ஒரு வடிவத்தில் அனாதை இல்லம் என்ற பெயரில் குடும்பத்தில் மூத்தவர் மௌத்தாகும் பொழுது தான் மூத்த சகோதரன் இளைய சகோதரன் வாப்பாவுக்கு இருக்கிறார் அவருடைய சொத்தையும் நான் எடுத்துக் கொள்வேன் என்று எடுப்பது الذين يأكلون أموال اليتامى ظلما إنما يأكلون في بطونهم نارا யார் அநியாயமாக அப்ரஷன் ஊடாக எத்தீவருடைய சொத்தை எடுப்பாரோ அவர் தன்னுடைய வயிற்றில் நெருப்பை பத்து வைக்கிறார் நெருப்பு பத்துவது போலதான் அவருடைய அந்த வயிறு பத்து கொண்டு இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது உமர்றதையெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் மஸ்ஜிதுடைய சொத்தும் அப்படிதான் என்று சொன்னார்கள் அல்லாஹு தாலா இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு மஸ்ஜிதுகளை தந்திருக்கிறான் எங்கட முன்னோர்கள் செய்த அடிப்படையான ஒரு காரணம் தான் மசிதிகளை உருவாக்குவது ஒரு வெளிநாட்டில் இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரர் பல கோடி ரூபாக்களை செலவழித்து அவருடைய பணத்தால் அதை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அல்ல ஒரு கோடி ரெண்டு கோடி அல்ல அது மூணு பில்லியன் மூணு பில்லியன் என்றால் கணக்கு தெரியும் எல்லாருக்கும் தன்னுடைய சொந்த பணத்தை ஒரு இடத்துல போய் மச்சிதாக கட்டுகிறார் மச்சிதாக கட்டுகிறார் கண்ணியமானவர்களே அது சிலர் வந்து சொன்னாங்க இது இவ்வளவு சின்ன இடத்துல இவ்வளவு மூணு பில்லியனை செலவழித்து இப்படி ஒன்ற செய்யணுமா கொஞ்சம் சொல்லுங்களேன் சொன்னார் அப்ப நான் யோசிச்சேன் மூணு பில்லியன் அல்லாவுக்கு என்னது உலகத்தை பராமரிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய உலகத்துடைய ஒவ்வொன்றையும் கொடுக்கக்கூடிய உலகத்தை தங்கமாக மாற்றினாலும் அந்த பணத்தை எடுத்து அல்லாவுடைய மாளிகை கட்டினாலும் அதுக்கு என்ன வேறான சோதனை விளைவு ஒரு ஒரு கொசுடைய ஒரு பிளைவுடைய அந்த ரெக்கைக்கு கூட மதிப்பில்லாத இந்த இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல ஒரு மஸ்ஜித் கட்டப்படும் பொழுது அப்ப நான் யோசிச்சேன் எங்கட முன்னோர்கள் கொழும்புல செகண்ட் ஸ்ட்ரீட்லயோ தேர்ட் ஸ்ட்ரீட்லயோ அந்த பெரிய பள்ளிய கிராண்ட் அந்த மஸ்காகவும் அவர்கள் கட்டிருக்கிறார்கள் என்றா அந்த நேரத்தில் இப்படியா யோசிச்சாங்க பேய் பலகைய நான் எப்படி பர்மால இருந்து கொண்டு வர முடியும் அந்த ரெட் மாஸ்க் சம்மா கோட்டை மசித கட்டுவதற்கு இந்த பணத்தை நான் எப்படி செலவழிக்கலாம் யார் மஸ்ஜிதுக்கு பணம் செலவழிக்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுடைய வீடை அவர்களுடைய துனியாவுடைய வீடு என்ன அல்லாஹு கல்வஹு அல்லா ரபுல் ஒரு மனிதன் ஒது எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த கேட்கக்கூடிய துவாக்களில் ஒன்றுதான் எல்லாம் பாவத்தை மன்னித்திரு என்ன வீடை விசாலமாக்குவை வீடு கபருடைய வீடு விசாலமாக இருக்கும் செலவழிக்கிறதுல கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது இந்த சோபாக்கு செலவழிக்கிறது போல எத்தனை த்ரீ மில்லியன் இந்த டைனிங் ஹாலுக்கு செலவழிக்கிறது போல பைவ் மில்லியன் இந்த பெட்ரூமுக்கு செலவழிக்கிறது போல டென் மில்லியன் அத போல இந்த வச்சுக்கும் என்னுடைய அந்த ஸ்மார்ட் போனுக்கும் அதனுடைய கவருக்கும் அதனுடைய அந்த வாகனத்துக்கு நான் செலவழிக்கக்கூடிய பணம் அற்பமானது சேர்ந்து வராத வாகனம் சேர்ந்து வராது சோபா சேர்ந்து வராத மாளிகைகள் சேர்ந்து வரும் அல்லாஹுடைய வீட்டுக்கு செலவழித்த ஒரு துண்டு ஒரு புறாவுடைய கூடளவோ மசிதுக்கு செலவழித்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகை கட்டுவான் இதனாலதான் ரசூசல்லா அலி செல்லம் தன்னுடைய பணத்தை முதலாவது போட்டாங்க யாருக்கிட்டையும் பணம் ரெண்டாவது கேட்டாங்க பணம் உள்ளவர்கள் மச்சிதுகளை நிர்வகிக்க வேண்டும் ஈமானோட தக்வாவோட பணிவோட சகாத்த கொடுக்கிறதோட தன்னுடைய சக்காத்த தண்ட மகல்லாக்கு தாராளமாக கொடுக்கணும் தன்னுடைய சக்காத்த தன்னுடைய மகல்லாக்கு கொடுத்தா மகல்லால சுற்றியுள்ள வறியவர்களுடைய கஷ்டம் போகிறோம் சகாத்த ஒரு சுமையாக நினைச்சு கொடுக்காதீங்க சகாத்த கடமையாக நினைச்சு கொடுங்க அடிக்கடி உம்ரா செய்யறோம் இல்லையா சுண்ணத்து பரது இல்ல வருஷத்துக்கு வருஷம் மாசத்துக்கு மாசம் அடிக்கடி உம்ராக்கு போறோமே அது சுண்ணத்து தான் பருது அல்ல ஆனா ஒவ்வொரு வருஷம் ஜகாத் கொடுக்கிறது அது கடமை அது கணக்கு பார்த்து கொடுக்கிறது அதுவும் ஒரு கடமை வாஜிபுன் இந்த வாஜிப் அது சரியாக நிறைவேற்ற மாட்டாதோ அந்த வாஜிபுக்கு தேவையான அனைத்தும் வாஜிபாகிவிடும் அப்படின்னா ஜக்காத்த கல்குலேஷன் பண்ணாம கொடுத்தா ஜக்காத் எப்படி சரி வரும் கல்குலேஷன் இஸ் மஸ்ட் அத இயலி அதுக்கு டைம் கொடுங்க கல் வியாபாரம் என்பதற்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க ஹார்ட்வேர்ன்றதுக்கு என்ன ஸ்டோர் ரூமுக்கு நினைக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க அதுக்கு நேரம் கொடுங்க அல்லாவுக்காக சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி எட்டிலும் துபாய் இந்த சோதனைக்கு ஆவதற்கு முன்பும் என்னுடைய பயான் எடுத்து கேட்கலாம் அந்த நேரமும் நான் என்னுடைய நண்ப சகோதரர்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறேன் எப்படி ஸ்பெகுலேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இன்றும் எனக்கும் உங்களுக்கும் அந்த எச்சரிக்கை செய்கிறேன் மேலான சகோதரர்களே ஜக்காத்தை சிரமப்படுங்க ஒரு மாசத்துக்கு மூடுங்க உங்களுக்கு கடைய உங்களுக்கு நஷ்டம் வராது மூடிதான் செய்யணும் என்பது அல்ல இன்றைக்கு எங்களுடைய இந்த இந்த ஐடி இந்த நியூ டெக்னாலஜி இதை பயன்படுத்தணும் என்ற தக்காத்த கொடுக்கிறதுக்கு எப்படி சாப்ட்வேரை தயாரிக்கிறோமோ சாப்ட்வேரை தயாரிக்கிறோமோ ஒரு லட்ச சாமனம் இருக்குமா ஒரு பத்தாயிரம் சாமனம் என்ற கடையில் இருக்கும் என்று சொல்றவங்க இருக்காங்க அந்த பத்தாயிரம் சாமனத்தை ஒரு சொப்பையாக்குள்ள நீங்க உள்ளடக்கிறது போல உங்களோட சக்காத்து உங்களுக்கு இப்படி இந்த போல உங்களுக்கு கல்குலேஷன் எடுக்க முடியும் அல்லா சிலர் வந்து கேட்டா நான் என்னத்துக்காக செலவழிக்கணும் கேட்டா நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் இருக்குது சம்பாதிக்க தெரியறது போல செலவழிக்கவும் தெரியணும் சம்பாதிக்கிற தெரியறது போல செலவழிக்கவும் தெரியணும் ஜக்காத்திலேயே எல்லாத்தையும் நிறைவேற்றத்துக்கு பத்துவா தேடாம சதக்கால இருந்து ஹதியால இருந்து கொடுத்து பழகணும் அப்பதான் செல்வம் அதிகரிக்கும் சாபாக்கள் சம்பாதிச்சது கொடுத்துதான் எப்படி வியாபாரத்துடைய எங்களோட பகுத்தறிவு புத்தியை பயன்படுத்தி விதவிதமான டெக்னிக்ஸ் பயன்படுத்தி சம்பாதிக்கிறதுக்குரிய வழிகளை நாங்க கையாளுறோமோ அது போல செலவழிக்கிறதுக்குள்ள அந்த முறையையும் கையாள வேண்டும் ஒரு குடும்பம் பத்து வருஷத்துக்கு முதல் ஒரு மசிதில வந்து சந்திச்சாங்க அவங்க சொன்னாங்க நாங்க இந்த நாட்டுக்கு குரான சரியாக கொடுக்க தவறிட்டோம் அதனால கொடுக்கணும் அத சிங்களத்துல அதுக்கு நல்ல அர்த்தத்தோட விளக்கத்தோட இந்த நாட்டுல யாரும் புரியுற விதத்துல முதலாவது குரான எல்லாருமே புரியணும் அல்லாஹு அப்படிப்பட்ட வந்திருக்கிறான் இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல உலகத்துல யாரெல்லாம் சிங்கள மொழிய பேசுகிறார்களோ எல்லாருக்குமே இது போகணும் என்று பத்து வருஷமாக இத தன்னுடைய வீட்டை போல தன்னுடைய தொழிலை போல அவர்கள் கவனிச்சு கவனிச்சு கவனிச்சு செலவழிச்சு இன்றைக்கு இல்லா அந்த டிரான்ஸ்லேஷன் வித் குட் எக்ஸ்பிளேஷன் நல்ல விளக்கத்தோடு வெளியாக போகிறது இல்லா அல்லாக்கு சுகர் செய்வோம் இந்த நாட்டுடைய ஒரு அமானிதத்தை தன்னுடைய பேரை வெளிப்படுத்தாமல் அது வெளியாக்க வேண்டும் என்று வருகிறார்கள் மாங்காய் கொட்டைய பூமிக்குள்ள போட்டுட்டு மாங்காவை எங்க போட்டு என்று தேடக்கூடாது மரத்தில் எத்தனை கனி வருது என்று தான் தேடணும் அல்லாவுக்கு கொடுக்கிறத தாராளமாக கொடுங்க கஞ்சத்தனம் பண்ண வேண்டாம் குரான் கஞ்சத்தனம் பண்ணுபவர்களை ஹதீஸ் கஞ்சத்தனம் பண்ணுபவர்களை நரகத்துக்கு சமீபமானவர்கள் என்பதாக எச்சரிக்கை செய்தது அல் வகையில் கருவும் வயது மின சென்னா வயது கஞ்சன் அவன் கொடுக்கிறதுக்கு தயப்பும் உள்ளவன் நரகத்தை விட்டு தூரமாகணும் அல்ல நரகத்துக்கு சமீபமானவன் சொர்க்கத்தை விட்டு தூரமானவன் அல்லா விட்டு தூரமானவன் அல் அல் கொடையாளி கரீபின் அல்லா கரீபினல் சென்னா சொர்க்கத்துக்கும் சமமானவன் மேலான சகோதரர்களே கோடீஸ்வரர்களும் தனவந்தரும் தான் கொடுக்கணும் என்பது அல்ல சாவாக்கல்ல சாதாரண மனிதர்களும் கொடுத்தார்கள் இஸ்லாம் இதை தான் போதிக்கிறது யுனைடெட் நேஷன் உலகத்தில் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அரபிகளிடத்திலையும் அந்த பாகிஸ்தான் மக்களிடத்திலும் கொடுக்கிற தன்மை எப்படி இருக்கிறது அல்லாஹ் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கும் அந்த தன்மையை கொடுத்திருக்கிறான் அலமது இல்லாமல் இல்லாதவர்கள் பாவம் சௌபா செய்யறது போல கஞ்சத்தனத்துக்கும் சௌபா செய்யணும் சக்காத்த கால்குலேஷன் பண்ணி கொடுக்காதவர்களும் சௌபா செய்யணும் ஒருவர் வந்தார் ஒரு ஆளின் கிட்ட சொன்னார் இருபத்தி மூணு வருஷமாக நான் ஒரு பில்லியனர் நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வாழ்கிறேன் ஆனா இந்த ஜக்காத்த நான் கொடுக்கல எப்ப அவருக்கு சொல்லப்பட்டதோ அன்று அவர் இருபத்தி மூணு வருஷத்துடைய ஜக்கார கால்குலேட் பண்ணி கொடுத்தார் அல்லா எல்லாத்தையும் பறிச்சு எடுக்கிறதுக்கு முத அந்த நேரத்துல கையில ஒன்றும் இருக்காக சுனாமி வந்து அடிச்சுட்டு போன நேரத்துல கோடீஸ்வரர்களும் பிச்சை கேட்கக்கூடிய நிலைமைய அல்லா யாருக்கும் கொண்டு வரக்கூடாது சோதனைக்கு சொல்வதல்ல கவலைக்கு சொல்வது குஜராத்தில் ஏற்பட்ட சோதனை நேரத்துல மேலான சகோதரர்களே முஸ்லிம்களுக்கு எப்படி சோதனை உண்டானது அதனால அல்லா எங்களை அனைவர்களையும் பாதுகாப்பானாக அல்லாஹோட விலை பேசக்கூடாது அல்லாவோட பரிகாசம் பண்ணக்கூடாது அல்லாவுடைய ஏமாற்ற முயற்சி செய்யக்கூடாது தாராள தன்மையோடு செயல்பட வேண்டும் அல்லாவுடைய மாளிகை சுஹான் செல்லும் அவர்கள் பள்ளியுகைப்பல் மசாஜித் மஸ்ஜிதுகளை நேசிங்க என்று சொன்னார்கள் ஒவ்வொரு மசிதை நேசிக்கணும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசிதும் எங்கட மசித் தான் நினைக்கிறோம் சில மசிதுகள்ல இமாமுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை கொஞ்சம் விசிட் பண்ணுங்க தலைவக்கலையில கண்ணீர் வடிப்போம் இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு நூறு மசிதுக்கு சம்பளம் கொடுக்கிற வசதி இல்லைன்னா அந்த மசித தேடி அந்த சம்பளத்தையே அவ்வளவு வறியவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு மத்த போத வசதி இல்லை செல்வந்தர்களுக்கு உலமாக்களுக்கு ஆட்சி பொறுப்புல உள்ளவர்களுக்கு ப்ரொபஷனல் இவர்களுடைய கடமை தேடி போவது தேடி வருபவர்களுக்கு கொடுப்பது தான் தேடி போறது கணக்கிட்டு தேடி வர்றவங்களுக்கு பத்துவா கேட்டு வந்தா அவருக்கு வழிகாட்டுறது மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது நபி அவர்கள் கடிந்து கொண்டார்கள் அல்லா எச்சரிக்கை செய்தார் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே பெரும் பெரும் வசதி படைத்தவர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம் சரியான முறையில் இதை ஹேண்டில் பண்ணாத காரணத்தினால பிந்தி அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு மத்தியில இருக்கிற யுத்தம் இவருடைய தவறுக்கும் நோவினை தான் கொடுக்கும் வாழ்நாள் செய்ய வேண்டியதை செய்துட்டு போங்க மசாயல்கள்ல முதலாவது தெரிய வேண்டிய வியாபாரம் செஞ்சு பணத்தை சேகரிக்கிறத விட என்ற வசியத்தை என்னது இந்த சொத்து பிரிக்கிறது என்னது என்பது சரியாக தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு முக்கிய அல்லா குரான்ல பதிலுடைய ரெண்டு மகரின் மூணு இஷா அசர் புகர் நாலு சும்மா ரெண்டு இந்த குரான்ல சொல்லல ஆனா மனைவிக்கு எட்டுல ஒரு பங்கு பிள்ளைகளுக்கு எவ்வளவு போகும் தாய்க்கு எவ்வளவு போகும் சகோதரிகளுக்கு எவ்வளவு போகும் அல்லா தாலா அதை சூரத்து நிசால யூசிக்கும் அவுலாதிக்கும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் இதுல கவனம் செலுத்துங்க தன்னுடைய வாழ்நாள்ல தனக்கு இருக்கிற புள்ளைகளுக்கு சொல்லுங்க பயப்படாதீங்க ஏன் பயப்படணும் எனக்கு மௌத்த இந்த நேரம் வரும் தேடி வரும் நான் இந்த ரூஹ அல்லா எப்ப படைத்தானோ ஆலமுல் அருவா அந்த ஆலமுல் அருவால் இருந்து இந்த தாயுடைய வயிற்றுக்கு கெண்டு கொண்டு வந்தானோ அவனுடைய அஜல் என்ன அவனுடைய ரிஸ்க் என்ன அவனுடைய பாக்கியம் என்ன துப்பாக்கியம் என்ன எழுதிவிட்டான் யாராலும் மாற்ற முடியாது கண்ணியமான சோதர்களே அந்த குழந்தையுடைய ரூக ஊதும் பொழுது அவனுடைய மௌத்துடைய நாளும் எஸ் அலுவலகான ரூ குளிர் ரூகுமின் அம்ரி ரப்பி உத்தரவு இது அல்லா எந்த நேரமும் எடுத்து விடுவான் எல்லாமே எங்களுடைய கெப்பாசிட்டிக்கு இருக்குது எங்களுக்கு மொபைல் ஆஃப் பண்ணலாம் அது ஆன் பண்ணலாம் வாகனத்தை ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் வீடை திறக்கலாம் மூடலாம் எங்களோட லொக்கர் ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் ஆனா எங்களோட ரூக கொண்டு வரவும் முடியாது எடுக்கவும் முடியாது கண்ணிமானவர்கள் அது அல்லா தண்ட கையில வச்சிருக்கிறான் அது தார நேரத்துக்கு தருவான் எடுக்கிற நேரத்துக்கு எடுப்பான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் என்ன சும்மா தொழுகையை தொழுவதா என்பது எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் மெம்பரில் இருந்து எழும்பொழுது என் ரூ எடுக்கப்படலாம் என்பது எனக்கு நல்ல தெரியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே என் ரூகை அல்லா கைப்பற்ற முடியும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இது வர வேண்டும் ஏன் இன்றைக்கு நான் இந்த தலைப்பு எடுத்தேன் என்றால் எங்களுடைய நாடு உலக நாடு முஸ்லிம்களுக்கு நான் ஒரு தூதை கொடுக்க விரும்புகிறேன் நாங்கள் அல்லாஹுடைய மாளிகையை நேசிக்க வேண்டும் இந்த மனைவியை நேசிக்கிறத விட என் குழந்தையை நேசிக்கிறத விட என் குடும்பத்தை நேசிக்கிறத விட நான் என் சொத்து செல்வத்தை நேசிக்கிறத விட அல்லாத மாளிகையை நேசிக்க வேண்டும் அல்லாத மாளிகைக்கு அதுக்காக தங்கத்தை கொண்டு கொட்டுங்கன்றது அல்ல தங்கத்தால் இதை செய்யுங்கன்றது அல்ல எங்கட நேரத்தை மஸ்ஜிதுக்கு கொடுக்கணும் எங்கட பணம் இல்ல பணத்தை கொடுங்கன்றது ரெண்டாவது எங்கட நேரம் மசிதுக்கு கொடுக்கப்படும் மசிதுக்கு யுனைடெட் நேஷனுக்கு டைம் கொடுக்க எழுவுண்டா பார்லிமெண்ட்டுக்கு டைம் கொடுக்க எழுவுண்டா முன்சிபலுக்கு டைம் கொடுக்க எழுவுண்டா என் செம்பருக்கு டைம் கொடுக்க எழுவுண்டா என் ஹப்புக்கு பிசினஸ் ஹப்புக்கு டைம் கொடுக்க எழுவுண்டா வீட்டுக்கு டைம் கொடுக்க எழுவுண்டா அல்லாவுடைய மாளிகைக்கு ஏன் டைம் கொடுக்க எதுக்காக டைம் கொடுக்கணும்னா மசிதில செய்யறதுக்கு ஏராளமான வேலை இருக்குது மசிதில செய்யறதுக்கு ஏராளமான வேலை இருக்குது எல்லாருமே இமாமை மட்டும் வச்சுட்டு நாங்க எங்கட எங்களுடைய அவுட்டிங்லயும் எங்களோட டூர்ஸ்லயும் எங்களோட பிசினஸ்லயும் எங்களுக்கு மிஞ்ச நேரத்தை தான் கொடுக்கிறோமாக இருந்தா அல்லா தாலா எங்களுக்கு மிஞ்சத்தை தான் தருவான் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே ஒரு ஹதீஸ் வருகிறது பாப்பா சொத்து பிரிக்க கூட வேணும்ண்டு கோபத்தில் ஜஸ்டிஃபைடு இல்ல வித்தவுட் எனி ரீசன் சில பிள்ளைகளுக்கு நெக்லெக்ட் பண்ணிட்டான் கொடுக்கறதுல கொடுக்கணும் கொடுக்கல நாளைக்கு அல்லாஹ் சொல்லுவானா உங்க பிள்ளைய நீதமாக நடத்தாம எப்படி அவருக்கு கொடுக்கிற சொத்தை கொடுக்கலையோ அதே போல உனக்கு நான் சொர்க்கத்தையும் தரமாட்டேன் அல்லா எங்களை பாதுகாப்பானாக செல்லவர்க்கு ஒரு சாமி சொன்னாங்க சாதி எல்லா சொல்ல செல்வத்தையும் கொடுக்க போறேன் உனக்கு புள்ள குட்டி இருக்குதா மனைவி இருக்குதா அப்படின்னா எல்லாத்தையும் கொடுக்காத நீண்ட அதை சுருக்கமாக உனக்கு சரிட்டிக்கு மூணுல ஒன்று கொடுக்கலாம் சிலர் மௌசா போனதுக்கு பிறகு சரிட்டி கொடுக்க சரிட்டி வாழ்நாள்ல கொடுங்க ரெண்டு விதமா கொடுங்க தாராளமாக கொடுங்க சந்தோஷமாக கொடுங்க மன திருப்தியோட கொடுங்க அதே நேரத்தில் மௌத்தா போனா மூன்ல உண்ட இந்த நல்ல காரியத்துக்கு செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு போங்க எழுதிட்டு போங்க இந்த சொத்துல ஒரு லட்சம் இருந்தா அத நாலுல உண்டு ஒரு இருபத்தையாயிரத்தை சரிட்டிக்கு நீங்க கொடுக்காத வரைக்கும் உங்களோட புள்ள உங்களோட மனைவிக்கு தான் அது போயிட்டு சேரும் ஒரு மறந்து போத்தல் அந்த மறந்த போத்தல் ஒரு டேப்லெட் எடுத்து ஒரு மையத்துல வீட்டுல ஒரு பெனடோல தூக்கி கொடுத்தாங்க ஒரு பெரிய முஃப்தியுடைய ஷேக்கு ஷேக் சொன்னாரு இந்த இந்த Panadol bottle is belong to eight children you can't take one tablets without eight's permission இதுதான் after death you can't touch இருக்கப்பல கொடுத்துருங்க நாளில் ஒன்று நாளைக்கு வரைக்கும் இருக்கவானா நபி அவங்க சொன்னாங்க உங்களோட தலைவாணிக்கு கீழே உங்களோட தலைவாணிக்கு கீழே வசியத்து இல்லாம இருக்கக்கூடாது என்பது பிள்ளைக்கு மனைவிக்கும் கொடுக்கறதுக்கு அல்ல தட் அல்லா இஸ் கிவன் தட் பார்ட் மனைவிக்கு பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் அல்லா சொல்லி இருக்கிறான் நீங்க சொல்ல நீங்க சொல்லுங்க பணத்திலிருந்து இத்தனை தீனுடைய காரியங்கள்ல ஈடுபடுத்துங்க இத்தனை மசிதுகள்ல இமாமுக்கு செலவழிங்க இத்தனை மக்கள் நடக்க கஷ்டப்படுறாங்க அதுக்கு செலவழிங்க இத்தனை குமருகள் கஷ்டப்படுறாங்க கல்யாணம் முடிக்க அதுக்கு செலவழிங்க எங்கள் அனாதைகள் கொழும்புல Colombo seven Colombo three Colombo four Colombo five இதுல போயிட்டு பாத்தீங்கன்னா இது சுத்திரிக்கக்கூடிய ஏழைகளை தேடி போங்க ரமதான்ல உங்களோட பத்தாயிரத்துடைய அந்த அரிசி மட்டும் போதாது தேடி போங்க அல்லா தந்தது அப்பதான் அல்லா பாதுகாப்பான் அவனோட வீட பாருங்க போங்க மல்வத்தக்கு எல்லாரும் பெருசாக பேசுகிறோம் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் முஸ்லிம்களுடைய ஜெயில் நாங்கதான் ஏன் மதரசா இல்ல மஸ்ஜித் இல்ல ஸ்கூல் இல்ல ரெண்டையும் பெரலாக கொண்டு போங்க வாங்க உங்களுக்கு காட்டுகிறோம் ஸ்கூலுடைய நிலைமை எப்படி இருக்குது கலாமல் ஐநூறு பிள்ளைகள் கடையாப்பம் இல்லாம இருக்கிறாங்க நோ பிரேக்ஃபஸ்ட் கடையாப்பம் இல்லாம அல்ல எனக்கு இத்தையும் கேட்பான் நீ இவ்வளவு சொகுசாக உன்னை சாப்பாட திங்க இல்லாம வீசினியே இந்த பிள்ளைகள் பசியில செத்து கொண்டிருக்கிறே நீ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறா சொமாலி அல்ல கலாம்போ சொமாலிய சொல்ல ஆப்பிரிக்கால உள்ள அந்த சவுத் ஆப்பிரிக்கன் சவுத் ஆப்பிரிக்கனுடைய ஒருவருடைய பேர் ஞாபகம் வருது இல்ல அவருக்கு அவார்ட் கிடைச்சிச்சு இல்லையா ஒரு புள்ள சாவுது பறவை வந்து பிடிக்குது பறவைய விரட்டினார் பிள்ளைய பாதுகாக்க இல்ல அவர் தற்கொலை செய்து கொண்டார் சவுத் ஆப்பிரிக்கால ஒருவர் யுனைடெட் நேஷனுக்கு வச்சிருந்து ஏன்னா பிளைட்ல அவர் டேக் ஆஃப் பண்ணிட்டார் அந்த புள்ள செத்துருச்சு அந்த புள்ளைய போல நூற்று கணக்கான புள்ளைகள் கொழும்புல இருக்கிறாங்க தேடுங்க வந்தர்களை வாங்க சொல்லி காணும் நாங்க உங்கள்கிட்ட வரமாட்டோம் நீங்க வாங்க தேடுங்க உங்களோட கடமை கொழும்புல சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கொழும்புல செலவழிக்காம வெளியே கொண்டு போக கூடாது கொழும்பு கஷ்டத்தை பாருங்க கொழும்பு கஷ்டத்தை போக்குங்க கொழும்பு வரவே நீக்குங்க கூடிக்கொண்டு போகுது எய்ட்ஸ் கூடிக்கொண்டு போகுது ஜெயில் கூடிக்கொண்டு போகுது இந்த பேச கேட்டதுக்கு பிறகும் உங்களோட உள்ளத்தில் அந்த அந்த கருணை வரையிலன்னா நீங்களும் அல்லாவும் பார்த்துக்கோங்க என்று சொல்லி கொண்டு முடிக்கிறேன் கண்ணியமானவர்களே இது எல்லாத்த விட மசிதுக்கு நேரம் கொடுங்க கலாமல ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் மஸ்ஜித் இருக்குது ஃபெடரேஷன்ஸ் இருக்குது ஜெனசுலமா இருக்குது எல்லாரும் ஒரு டீம் ஒர்க் பண்ணுங்க பாருங்க கஷ்டத்து மச்சதுக்கு நேரம் கொடுத்தாதான் அந்த புள்ளையில பாதுகாக்கலும் இல்லன்னா பாதுகாக்கலாது நான் டூ தௌசண்ட் நைன்ல மால்டீவ்ஸுக்கு போயிட்டு வந்து நான் இதே மெம்பர்ல மால்டீவ்ஸ்ல டென் பர்சன்ட் ட்ரக் என்று கவலைப்பட்டேன் இன்னைக்கு பத்து வருஷத்துக்கு வரும் எந்த ஊரும் எந்த நாடும் எந்த முஸ்லிம் பிள்ளைகளும் இதில் ஆயிட்டாங்க நான் கவலைப்படுகிறேன் இதுக்கு இந்த நாட்டுடைய தாய்மார்கள் இந்த நாட்டுடைய தனவந்தர்கள் இந்த நாட்டுடைய வியாபாரிகள் இந்த நாட்டுடைய முஸ்லிம்கள் ஒவ்வொருவரும் பாடுபட்டா அல்லாஹ் இந்த அரசாங்கத்துக்கு இந்த பிரசிடென்ட்டுக்கு ஏப்ரல் பஸ்ட் எல்லாத்தையும் எரிக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்டு ஒரு சிறந்த கண்ட்ரிய உண்டாக்குவோம் சிறந்த முஸ்லிம்களை உண்டாக்குவோம் பெஸ்ட் சிட்டிசன் உண்டாக்குற இடம் அல்லாவுடைய மாளிகை தான் அல்லா மாளிகையுடைய அன்ப எனக்கும் உங்களுக்கும் தரோனும் எனக்கு தெரியும் அலமது இல்லா ஏராளமானவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல உள்ளம் உள்ளவர்கள் அல்ல அவங்கள ஒரு நாள் வீணாக்க மாட்டார் உன்ன கொஞ்சம் கூட்டிக்கோங்க உங்களோட உங்களோட உள்ளத்தில் உன்ன கொஞ்சம் இடம் கொடுங்க உங்களோட ஒரு சேவை பண்ணுங்க நீங்க கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து உங்களோட டெய்லி பட்ஜெட் எடுத்து கொஞ்சம் நான் இன்றைக்கு சொன்னதை வச்சு பார்த்து உங்களோட எத்தனை பர்சன்ட் போகுது உங்களோட டூ அண்ட் ஹாஃப் வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் முடிக்க பாக்குறீங்களா என்ற ஒரு நண்பர் இருந்தார் மோத்தாகிட்டார் அவர் சொல்வார் சக்காத் அல்லா சொல்லிக்கிறது ரெண்டரை நான் போடுறது அஞ்சு அஞ்சு பர்சன்ட் அதுக்கு ஒரு நாள் ஒரு அஞ்சு போடுறது சேரிட்டி இந்த பத்து பர்சன்ட் இல்லாம என்ற தனவந்த பணம் தெரிக்காது அப்படி ஆக்கி பாருங்க கொழும்புல யாரும் பிச்சை கேட்க வர மாட்டாங்க பிச்சை கேட்க வர மாட்டாங்க அடையாளம் என்னுடைய பாவத்தை முதல்ல அவங்க மன்னிச்சு பேசக்கூடியது அமல் செய்யக்கூடியவனாக என்னை மாத்தி அல்ல எங்கள் அனைவர்களை மாற்றுவானாக ஒரு சிறந்த சமூகமாக தலை குனியக்கூடிய சமூகமாக இல்லாமல் தலை நிமிந்து வாழக்கூடிய எங்களோட முன்னோர்கள் காட்டிவிட்டு சென்ற இந்த நாட்டில் ஐக்கிய தொற்றுமையை பாதுகாத்து ஒரு நல்ல சமூகமாக வாழ எல்லா பெருமை செய்வாயாக எல்லா பலகீனமானவர்களே அல்ல அவர் இழைத்தவர்களே அல்ல இந்த ரஜபுடைய மாசத்துல எல்லா நோம்பு இருபத்தி ஏழுல தௌவா செய்யறது போல இந்த நேரத்தில் தௌவா செய்கிறோம் எங்களோட கஷ்ட நஷ்டங்கள் போக்கிறே அல்லாம் கவல துன்பங்கள் போக்கிறியாளா நாங்கள் தைரியமாக வாழ செய்யலாம் எங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடக்கிறது நாங்க காண்கிறோம் யாழ்லா நீதான் கிருப்பு உள்ளவன் உன்னுடைய சக்தி அல்லாஹ் மிக மேலானது நீ நபி அவர்களை அந்த ஹிரா கொகையில பாதுகாத்திருக்கிறா நபி அவர்களை எதிரிகள் இருந்து பாதுகாத்திருக்கிறா அது போல நபி அவர்களை மசிதின் நபவிய பாதுகாத்திருக்கிறா எங்கட மசிதிகளையும் எங்கட வியாபாரிகளையும் எங்கட தனவந்தர்களையும் எங்கட ஏழைகளையும் எங்கட பெண்களையும் எங்கட குமர்களையும் எல்லா எங்கட ஒவ்வொரு மனிதரையும் நீ பாதுகாப்பாயாக வாகத்தாவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்து இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil பயாஸ் டாட் காம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்